செயலாளர் ரோபர்ட் பிளேக் மனிக்ஃபாமில் உள்ள நலன்புரி நிலையங்களுக்கு விஜயம் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனிதாபிமான நடவடிக்கைகள் குறித்து ரோபர்ட் ஓ பிளேக் திருப்தி அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளமையை ராபர்ட் பிளேக் பாராட்டியுள்ளார் இதேவேளை தனது இலங்கை விஜயம் குறித்த தகவல்களையும் தன்னுடைய அவதானிப்புகளையும் இன்று நடைபெறவுள்ள செய்தியாளர் சந்திப்பில் அவர் வெளிப்படுத்துவார் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது யாழ் குடாநாட்டில் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள அபிவிருத்தி பணிகளில் தமது பங்களிப்பை வழங்குவதற்கு சர்வதேச வணிகர் கழகம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கணேஷ் தெரிவித்துள்ளாா் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சர்வதேச வணிகர் கழகத்தின் இலங்கைக்கான தலைவர் மற்றும் பொது முகாமையாளர் உள்ளிட்ட முப்பதிற்கும் அதிகமான உறுப்பினர்கள் நேற்று யாழ் செயலகத்தில் அரசாங்க அதிபரை சந்தித்து பேசிய போது இந்த தகவலை வெளியிட்டதாக அரசாங்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார் வன்னி பகுதியில் இருந்து மோதல்கள் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களில் இதுவரை ஒரு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மீள குடியமர்த்தப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் மீதமாகவுள்ள ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பேரையும் எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்குள் மீள்குடியமர்த்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ் செயலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு வடக்கில் இடம்பெற்று வரும் அரசாங்கத்தின் அபிவிருத்தி பணிகள் குறித்து விளக்கம் அளிக்கும் போதே ஆளுநர் இதனை தெரிவித்தார் நிகழ்தல் அறிதல் இவ்வருட கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதும் இடம்பெயர்ந்த மாணவர்களுக்கான பரீட்சை ஏற்பாடுகள் தொடர்பான பெட்டகத்தை தொகுத்து தருகின்றார் வியாசா கல்யாண சுந்தரம் இம்மாதம் பதினோராம் தேதி ஆரம்பமாக உள்ள காப்போதா சாதாரண தர பரீட்சைக்கான ஏற்பாடுகள் பூரணப்படுத்தப்பட்டுள்ளன நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடம்பெயர்ந்த மாணவர்கள் நாற்பத்தி ஆறு நிலையங்களில் வவுனியாவில் பரீட்சையினை எழுதுவர் சென்ற வருடம் விசேட கணித பரீட்சையினை தோற்ற முடியாத மாணவர்கள் தொடர்பில் வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் ரஞ்சனி ஒஸ்வல்ட் சென்ற வருடம் அந்த விசேட கணித பாடத்திலே பகுதி இரண்டை தோற்றாத மாணவர்கள் தங்களுடைய பழைய சுட்டனில் தான் பரீட்சை எழுத வேண்டும் அவர்கள் இந்த விசேட கணித பாடத்திலே பகுதி ஒன்று பகுதி இரண்டு இரண்டு பாடங்களுக்கும் சேர்த்து பரீட்சை எழுத வேண்டும் இந்த பரீட்சை பெறுபேறானது அவர்களுடைய பழைய பருவத்துடன் சேர்ந்து வரும் நிவாரண கிராமங்களில் வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை அல்லது தபால் அடையாள அட்டையினை பரீட்சைக்கு பயன்படுத்த முடியும் எனவும் ரஞ்சினி ஆஸ்வல் தெரிவித்தார் அவர்கள் படத்தை பிடித்து அவர்கள் இருக்கும் இப்பொழுது கற்கும் பாடசாலை அதிபரிடம் கையெழுத்து பெற்று வலய கல்வி பணிப்பாளரிடம் கையெழுத்து பெற வேண்டும் அல்லாவிட்டால் கிராம சேவையாளர் பிரதேச செயலாளருடைய கையெழுத்துடன் வலய கல்வி பணிப்பாளருடைய கையெழுத்தையும் பெற்று அந்த படத்துடன் அவர்கள் பரீட்சை எழுதலாம் நலன்புரி நிலையங்கள் மூடப்படும் பட்சத்தில் இம்மாணவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் தொடர்பில் ரஞ்சினி ஆஸ்வல் கூறுகையில் வேரண கிராமங்களிலே சுமதிபுரம்னு வேரண கிராமம் மூடப்பட்டு விட்டது சுமதிபுரம் மக்கள் யாவரும் கதிர்காமர் நகருக்கு கூட்டி வர சேர்ந்து வரப்பட்டுள்ளார்கள் ஆகவே அங்கே சுமதிபுரத்திலே பரீட்சை இடம்பெறாது தர்மபுரம் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் வீரபுரம் நிவாரண கிராமத்துக்கு அழைத்து வரப்பட்டு பரீட்சை எழுதுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அதே போல ஐந்தாவது வலயத்தில் உள்ள மாணவர்கள் வலயம் நான்குக்கு அவர்கள் பக்கத்தில் இருப்பதனால் அவர்கள் நடந்து வந்து அந்த நான்காவது வலயத்திலே பரீட்சை எழுதுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வவுனியா வடக்கு வலயத்தைச் சேர்ந்த புளியங்குளம் கனராயங்குளத்திலே மக்கள் குடியேற்றப்பட்டார்கள் அவர்களுக்கான ஒரு நிலையத்தை நாங்கள் புளியங்குளத்திலே அமைத்திருக்கின்றோம் வவுனியா மாவட்டத்தில் இவரிடம் மொத்தம் பத்தாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு மாணவர்கள் தொன்னூற்றி ஏழு பரீட்சை நிலையங்களில் பரீட்சை எழுதுவர் வவுனியா மாவட்டத்திற்கான புதிய நகர அபிவிருத்தி திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது வடக்கு மேல்குடியேற்ற அபிவிருத்தி பாதுகாப்பு முன்னணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஆகியோர் இத்திட்டத்தை அங்கீகரித்துள்ளனர் நகர அபிவிருத்தி குழுவினர் வவுனியா அரச அதிபர் வவுனியா உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் ஏனையோர் இத்திட்டத்தை இணைந்து வரைந்துள்ளனர் இவ் அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் புதிய எல்லைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக வவுனியா அரச அதிபர் தெரிவித்தார் இந்த நகர சபையின் எல்லைகள் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது நான் இருக்கின்றேன் இந்த நகரசபையின் எல்லை தற்போது நெலுக்குளம் சந்தி வரையும் வடக்கே ஓமந்தை நகர் வரையும் தெற்கே இரட்டை பெரிய குளம் வரையும் இந்த எல்லைகள் விஸ்தரிக்கப்பட்டு பல கிராம சேவையாளர் பிரிவுகள் நகர சபைக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளன தற்போது மக்களின் நலன் கருதி ஓமந்தை பகுதியில் பிரதேச செயலகத்தின் உபபகுதி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் எத்தகைய நன்மைகளை இடம்பெயர்ந்தவர்கள் பெற முடியும் என வவுனியா அரசதிபர் சார்ல்ஸிடம் கேட்டோம் இந்த உப பிரதேச செயலகம் வாரத்தில் ஐந்து நாட்களும் அங்கு திறந்திருக்கும் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் உதவி பிரதேச செயலாளர் அங்கு சமூகம் அளித்திருப்பார் மத்திய நாட்களில் கிராம சேவையாளரும் கிராம சேவையாளர் நிர்வாகம் என்று சொல்லப்படுகின்ற அதிகாரியும் ஏனைய திணைக்களத்தின் அதிகாரிகளும் அங்கு காலையில் இருந்து மாலை வரை சமூகம் அளித்திருப்பார்கள் இந்த ஓமந்தை பகுதியை பொறுத்தவரையில் நொச்சிமோட்டை புறநாட்டுகள் ஓமந்தை நாம்பன்குளம் காயான்குளம் சமுரிப்பு அந்த பகுதியை சேர்ந்த அனைத்து மக்களும் அந்த பிரதேச செயலகத்தில் தங்களுடைய கடமைகளை பெற்றுக்கொள்ளலாம் தூர இடங்களிலிருந்து தமது தேவைகளை நிறைவேற்றுவோருக்கு இது மிகப்பெரிய உதவியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் சிங்கள மொழியறிவு முக்கியமானதொன்றாகும் தொடரும் நிகழ்ச்சி சிங்களம் தெரியாதவர்களுக்கு சிங்களம் கற்பிக்கின்றது படிக்கலாம் வாங்க வாங்க வேறுபட்ட மொழிகளை பேசும் மக்களிடையே தோன்றுகின்ற பல பிரச்சனைகளுக்கு மொழியறிவின்மையே பிரதான காரணமாகின்றது இந்நிகழ்ச்சியானது தமிழ் மொழி பேசும் மக்களுக்கு சிங்கள மொழியினை கற்பிக்க முயல்கின்றது மகன் மகன் என்னடாப்பா விடிய முதல்ல எல்லாரும் வரிசையில் நிற்கிறாங்க நிவாரணம் எதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பா இது மெலசல கூடத்துக்கு போகிறதுக்கு நிற்கிற வரிசை ஜனம் கூட தானே வரிசையில் தான் போகணும் ஆ இதுக்கும் வரிசையே ரொம்ப பொறுமையாக தான் நடக்கணும் போல இருக்கு என்ன தம்பி அந்த அந்த தம்பி என்ன சொல்கிறார் வெசிக்கிலேயே பிரிசிந்துவேன் தபாகன்னு என்ன சொல்கிறார் மகன் என்ன என்னவாம் மெலசல கூடத்தை சுத்தமாக வச்சிருக்கட்டான் அது எப்படி முடியும் தம்பி இவ்வளோ சனம் நிக்குது தண்ணி இருக்கிறத பொறுத்து தானே எல்லாமே ஆ சரி சரி இந்த அவர் திரும்ப ஏதோ சொல்கிறார் என்னண்டுகளும் கேளோ වැසිකිලිගිය පසු සබන්දා අත්සෝදා ගන්න அவர் ஏதோ பெருசா சொல்றாரு என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லு சொல்லு மெலசல கூடம் போன அப்புறம் அப்பா சவக்காரம் போட்டு கையை கழுவட்டான் ஆ முக்கியமான முக்கியமான விஷயம் தான் நாட்டு பிரச்சனை மாதிரி ஆ, மலசல கூடம் போனதுக்கு பிறகு சவக்காரம் போட்டு கையை கழுவலாம் சவக்காரம் இருந்தா இல்லாட்டி என்ன கிரீமை போடுறது இந்த உரையாடலின்படி மெலசல கூடத்தை சுத்தமாக வைத்திருங்கள் என்று கூறுவதற்கு වැසිකිලිය පිරිසිදුව තබාගන්න என்று கூற வேண்டும் கைகளை சவர்க்காரம் இட்டு கழுவுங்கள் என்று கூறுவதற்கு සබන්දා අත්සෝදන්න என்று கூற வேண்டும் படிக்கலாம் வாங்க வாங்க நலன்புரி நிலையங்களிலிருந்து தற்காலிகமாக உறவினர் வீடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்ட மக்களில் சிலர் மீள முகாம்களுக்கு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்து அரசின் நிலைப்பாடு தொடர்பான பெட்டகத்தை தொகுத்து வழங்குகின்றார் எஸ் என் மணிவாணன் நடமாடும் சுதந்திரம் என்பது ஒரு தனிமனித உரிமை வவுனியா நலன்புரி கிராமங்களில் வாழும் மக்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டது என பரவலாக பேசப்பட்டது எனினும் அம்மக்களின் நடமாடும் சுதந்திரத்தை அரசு கடந்த முதலாம் திகதி உறுதிப்படுத்தியது இதன்போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பேர் முகாம்களிலிருந்து தமது உறவுகளை பார்க்க சென்றனர் இன்னும் அறுபத்தி ரெண்டு பேர் இதுவரை மீளத் திரும்பவில்லை என அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன அது அந்த மக்களின் நடமாடும் உரிமை என மனித உரிமைகள் மற்றும் இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார் ඔය ඉතින් නිදහසේ ගමන් කිරීමේ අයිතිය දුන්නට පස්සේ මේ මිනිසුන්ගේ පිටිපස්සේ ගිහිල්ලා මේ මිනිසුන් මේ ආපහු බල කරන්න බෑනේ අපිට ආපහු කඳුරු වලට එන්න කියලා. ඉතින් ඒ ඒ ජනතාවගේ அது அந்த மக்களின் சுதந்திரம் அவர்களுக்கு நடமாடும் சுதந்திரம் உண்டு அவர்களை மீள முகாம்களுக்கு திரும்புமாறு நாம் வற்புறுத்த முடியாது அந்த மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் முகாம்களுக்கு திரும்பி செல்வதா அல்லது உறவினர்களிடம் இருப்பதா என்று அவர்களுக்கான மீள்குடியேற்ற ஏற்பாடுகள் நடைபெற்றதும் அவர்களுக்கு அவர்களின் சொந்த இடங்களில் மீள குடியேற வாய்ப்புகள் வழங்குவதுதான் எமது நோக்கம் මේ ජනතාවට අවස්ථාව දෙන්න ඒ ජනතාවගේ ගම්මානවලටම ගිහිල්ලා පදිංචි වෙන්න. இடம்பெயர்ந்துள்ள மக்களும் இந்த மீள்குடியேற்றத்தை தான் எதிர்பார்க்கின்றார்கள் அதற்கு வழிபிறக்க வேண்டும் என தமது உறவுகளோடு வாழ்ந்து வரும் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த திருமதி ஜீவரட்னம் தெரிவிக்கின்றார் அதை நல்ல உறவினர்கிட்ட போய் வர்ற நிலம் ஆனா எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமா அங்கட இடங்கள்ல விட்டாதான் எங்களுக்கு சந்தோஷம் இங்க ஜீவிக்கலாதானே இப்ப நாங்க வேற இடங்கள்ல இருந்தாலும் சவரங்க இருந்தாலும் உலகத்தை பார்க்க முடியும் கஷ்டம் தானே ஜீவிக்கலாது வாடகை வீடுகள் தண்ணி பிரச்சனை எல்லாமே பிரச்சனை ஆனா எங்களுக்கு அப்படி இல்லையே நாங்கள் எங்களோட சொந்த தென்னம்பிள்ளையில தோட்டங்கள் செய்து நாங்க வடிவா இருந்த எங்களுக்கு இனி கடல் பகுதி எல்லாத்தாலும் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஆனால் இப்போ சூழ்நிலை சரியான நெருக்கடியான சூழ்நிலை கஷ்டம் இவ்வாறு மீள குடியேறும் நோக்கத்தில் காத்திருக்கும் மக்களை மீளவும் குடியமர்த்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் இமெல்டா சுகுமார் தெரிவிக்கின்றார் எங்களுடைய செயலகங்களில் அதாவது தற்காலிகமாக வவனியாவில் இயங்குகின்ற எமது செயலகத்தில் இவ்வாறு அவர்கள் தங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இதே சுமார்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 நவ்சாட் மாவட்டத்தில் படையினருக்கும் தலிபான் போராளிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல் காரணமாக இரண்டாயிரம் குடும்பங்கள் அவ்விடத்தை விட்டு பலாத்காரமாக வெளியேற்றப்பட்டதாக ஆப்கான் செம்பிறை சங்கம் தெரிவித்துள்ளது அப்பகுதியிலிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்ட பின்னரே தலிபானுக்கு எதிரான படை நடவடிக்கைகளை ஆரம்பித்ததாக நேட்டோ படை தெரிவித்துள்ளது பூகோள அரங்கில் மனிதாபிமான பணிகள் சுவிஸ் கன்னிவெடி அகற்றும் நிறுவனத்தின் கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கைகள் குறித்து அந்நிறுவனத்தின் திட்ட இணைப்பாளர் உடனான நேர்காணலின் தொடர்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறுகின்றது இதுவரை எத்தனை பேர் கண்ணிவெடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வருடத்தில் இதுவரை இருபத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் கிழக்கு மாகாணம் மற்றும் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் கடந்த அக்டோபர் மாதம் மேல்குடியேற்ற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இதுவரை யாரும் பாதிக்கப்படவில்லை ஆனால் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை குறைவு கன்னிவெடிகள் குறித்து பொதுமக்களுக்கு நீங்கள் வழங்கும் அறிவுரை என்ன Well, to be honest, anything that uh, looks suspicious and looks like it uh, உங்களுக்கு சொந்தமற்ற ஏதாவது விசேட பொருட்கள் வீதியில் கிடந்தால் அதை தொட முயற்சிக்காதீர்கள் uh, அப்பொருள் விசேட விதமாக இருந்தால் அது ஆபத்து மிக்கது ஆகவே அதனை தொடாதீர்கள் இது குறித்து கன்னிவெடிகளை அகற்றும் நிபுணர்கள் அல்லது இராணுவத்தினருக்கு அறிவியுங்கள் with the item. These things are dangerous and you should definitely not touch them. எதிர்காலத்தில் வேறு எந்த பகுதிகளில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணிகளை விஸ்தரிக்க உள்ளீர்கள் Okay, so we've been working in the rice bowl now for six months. Um, we're due to finish in the next couple of weeks. கடந்த ஆறு மாதங்களாக தானிய களஞ்சிய பகுதியில் கனிவெடிகளை அகற்றும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம் இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த பணிகள் பூர்த்தியாக்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம் அதன் பின்னர் மடுவில் ஆறு கிராம சேவகர் பிரிவுகளில் இந்த பணிகளை ஆரம்பிக்க உள்ளோம் சுமார் நூற்று முப்பத்தேழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த பகுதி இருபத்தேழு கிராமங்களை உள்ளடக்குகிறது அங்கு அதிகளவு கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மக்கள் குடியேற்றப்பட உள்ளனர் uh, மீள்குடியேற்றப்படும் மக்களுக்கு கன்னிவடிகள் குறித்த அறிவை பெற்றுக் கொடுப்பதற்கு எஃப்எஸ்டி எவ்வாறான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது um, கன்னிவெடிகளை மற்றும் வெடிக்காத வெடிப்பொருட்களை அகற்றுவதையே பிரதான நோக்கமாக நாம் கொண்டிருக்கிறோம் அதேவேளை இராணுவத்தினர் அரச தரப்பினர் கன்னிவெடி அகற்றும் பணியில் ஈடுபடுவோர் மற்றும் ஐநா ஆகியோருக்கு கனிவெடிகள் உள்ள இடங்கள் குறித்த தகவல்களை நாம் வழங்குகிறோம் மேல்குடியேற்றப்படும் மக்களுக்கு கன்னிவெடி அபாய கல்வி திட்டத்தையும் நாம் தற்போது வழங்கி வருகின்றோம் uh, um, நிகழ்ச்சியில் தொடர்வது உங்கள் ஆரோக்கிய வாழ்விற்கான சுகாதார ஆலோசனை அறிந்தும் அறியாமலும் நலன்புரி நிலையங்களில் வாழும் மக்களுக்கான சுகாதார ஆலோசனை கண்ணிவெடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான முதலுதவி விளக்கம் தருகிறார் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் குகன் கண்ணுக்குள்ள படுறதுக்கு மிதிவடி வந்து கார்ல தான் நிலையமா இருக்கு அதுல வந்து கண்ணுக்குள்ள வரக்கூடிய இருந்துச்சுன்னா பொறின்கொடின்னு சொல்றது கண் துணிக்கைகள் மற்ற பிளாஸ்டிக் துண்டுகள் அது வரலாம் வேலை நடக்கும் கண்டபடி கசக்க கூடாதுன்னு செய்யக்கூட நல்ல தண்ணியும் ஏதாவது எடுத்து நல்லா போஸ் பண்ணணும் அல்லது ஒரு பேரதிய ஒன்றும் செய்யாம அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலே உடனே நாங்கள் வித்தின் டூ ஹவர்ஸ் கூட வந்தால் உடனே நாங்கள் எல்லா வசதியும் செய்யணும் அறிந்தும் அறியாமலும் அம்மா அப்பா வந்துட்டார் அப்பா அங்கட வீடு வாசல் கிடக்குது நாங்க அங்க சீக்கிரமா போகலாமே அங்க சன நடமாட்டமே இல்ல எல்லா இடங்களிலும் வெடிக்காத வெடிகுண்டுகள் கிடக்குது பிள்ளைகளே கவனமா கேளுங்க இது பாதுகாப்பான பாதையா இல்லையா என உம்மால நிச்சயப்படுத்த முடியாட்டி அது ஆபத்தான பாதை தான் முடிவுக்கு வாரதோட அங்கு போவதையும் தவிர்க்க வேணும் உமாப்பா எங்களோட பிரதேசத்தில் ஆபத்தான பகுதிகளை அடையாளம் கண்டு அங்கே போகிறதை தவிர்க்கிறது மட்டுமல்லாமல் ஏதாவது சந்தேகத்துக்கிடமான பொருட்களை கண்டால் கிட்ட போகவோ அதை தொடவோ கூடாதெனவும் அதை பற்றி உடனடியாக அறிவிக்கும்படியும் டீச்சர் சொன்னா வெடிகுண்டுகள் ஆபத்தானவை இதை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு உங்கள் கைகளிலே இது அரசாங்கம் மற்றும் யுனிசெஃப் அமைப்பின் மிதுவெடி அபாய கல்வி திட்டம் அடுத்து வருவது நிகழ்ச்சியில் தொடர்வது உங்கள் கதைகள் நாடகப் பகுதி அசாதாரண சூழ்நிலைகளால் உலகம் பறிகொடுத்த உடைமைகளை பணம் கொடுத்து ஈடு செய்யலாம் ஆனால் உடல் உறுப்புகளையும் உறவுகளையும் இழந்த உள்ளங்களின் தனிமையை தவிப்புகளை ஈடு செய்ய வேண்டும் அன்புள்ளம் கொண்ட உள்ளங்களின் அரவணைப்பு தொடர்வது அரவணைப்பு குறுநாடகம் முதலில் முன்கதை சுருக்கம் அம்மா நாளைக்கு உதவும் கரங்கள் இல்லத்துக்கு போகிறதா இருக்கிறோம் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து உடுப்பு மற்றது தேவையான சில சாமான்களையும் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அது எங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம்ண்டு கல்யாணம் முடிச்சு அஞ்சு வருஷம் ஆகிட்டுது இன்னும் உனக்கண்டு ஒரு பிள்ளை இல்லை ஊர் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய போறேன் அரவணைப்பு குறுநாடகத்தின் இரண்டாம் பாகம் தொடர்கிறது வெளியில தெரிகிற உடல் குறைபாட்டால் மற்றவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படி ஊனமாக மனசு உள்ளவங்களால தான் மற்றவங்களுக்கும் ஆபத்து நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் அதை புரிஞ்சு கொள்கிறவங்களோட அளவு தான் குறைவு <laughs> இங்கே பாருங்க நாங்கள் கல்யாணம் முடித்து அஞ்சு வருஷம் ஆயிட்டு இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்லை நிறையவே அவமானப்பட்டுட்டோம் கவலைப்படாதுங்க இங்கே இருக்கிற எல்லாருமே உங்களோட பிள்ளைகள் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குறைபாடு இருக்கு இங்கே இருக்கிற பிள்ளைகளில் அறவாசி பேர் நிலக்கண்ணி வடியால் பாதிக்கப்பட்டாங்க அவங்களோட உடல் குறைபாட்டுக்கு அவங்க காரணம் இல்லை இவங்களை பார்த்து கவலைப்படுறதா ஆச்சரியப்படுறதான்னு தெரியல இன்னும் ஒரு விஷயம் பாருங்கோ கண்ணி வெடியாலே ஆபத்து கூட இப்போதைய நிலைமையில் அதால் பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் இதோ இப்போ எல்லோரும் கொஞ்சம் அவதானமாகவும் அக்கறையாகவும் இருக்கிறாங்க கண்ணி வெடி ஆபத்திலிருந்து பொதுமக்களை காப்பாற்றுறதற்கு நிறைய விழிப்புணர்வு கொடுக்குறாங்க வரவேற்க வேண்டிய விஷயம் பாருங்க ராதி என்ன யோசிக்கிற ஆ அம்மா ஏதாவது சொல்லிட்டாவோ சீச்சி இல்லைப்பா ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன் உங்களுக்கு அதில் விருப்பம் வருமோ தெரியாது அதுதான் என்ன சொல்லு உதவும் கரங்கள் இல்லத்துக்கு போய் அங்கே இருக்கிற பிள்ளைகளை பார்த்ததுல இருந்து என்ன அங்கேயே போய் இருக்க வேணும் போல அதுவும் நல்ல யோசனை தான் கல்லங்கவடம் இல்லாத பிள்ளையர் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி போதோ தெரியல நல்லா இருக்கிற மனுஷரே வாழ்கிறதுக்கு போராடுதுகள் இந்த பிள்ளைகள் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீட்டே நினைச்சேன் நீ இப்படி யோசிப்பேண்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அம்மா தான் உங்களோட அம்மாவை நினைக்கத்தான் எனக்கும் பயமாக இருக்குது நாங்கள் உதவி செய்ய நினைச்சா அந்த உதவியை ஆருக்கு செய்ய போகிறோம்ன்றது தான் முக்கியம் அங்கே இருக்கிற ஒரு பிள்ளையை தத்தெடுத்து அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமைச்சு கொடுத்தா உங்களோட அம்மாட்ட கேளுங்கோவன் அரவணைப்பு நாடகத்தின் அடுத்த பகுதியினை நேயர்கள் நாளைய மீண்டும் வாழ்வோம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள நிவாரண கிராமங்கள் மற்றும் இடைத்தங்கல் நிலையங்களில் இளவயது திருமணம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்த பெட்டகம் தொடர்கின்றது இடப்பெயர்வுகள் இடம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் சமூகம் சார் பிரச்சனைகளை தோற்றுவிப்பதற்கும் காரணமாக அமைந்துள்ளன இவற்றை தடுப்பதற்கான முயற்சிகளில் சில நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ள போதிலும் இவ்வாறான சம்பவங்களுக்கான அடிப்படை காரணங்கள் குறித்து விளக்குகின்றார் வவுனியா கச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள உளவல துணை பிரிவின் உத்தியோகத்தர் அம்பிகை பாலன் கொண்டு தாய் இல்லாத நிலையில ஒரு ஆதரவற்ற நிலையில இல்லாட்டி தாய் பிரிஞ்ச நிலையில தாங்கள் என்ன செய்யறன்னு தெரியாத நிலையில வேற ஒரு ஆணோ வேற ஒரு துணையோ தன்னை அன்பு காட்டுறதாக இல்லாட்டி ஆதரவு ஆதரவு காட்டுறதாக நினைக்கிற சந்தர்ப்பங்கள்ல அவர்கள் வந்து அதுக்கு ஒரு அடிமையான நிலையில அவர்களோட தகாத பாலியல் ரீதியான உறவுகளுக்கு உட்பட வேண்டிய சூழல் ஒன்று ஏற்பட்டது இது வந்து அடிப்படை கொண்டு பாதுகாப்புக்காக ஒன்று எல்லாத்தையும் ஒரு அன்பு அரவணைப்பை தீடுறதுக்காக சார்ந்தபடியான சூழல்கள் அகப்பட வேண்டிய சூழல் வந்து துப்பாக்கி நிலையம் வந்து ஏற்பட்டிருக்கு இளம் சமுதாயத்துக்கு சொல்லலாம் சிறுவர் சேவை அழகு நிலையத்தின் ஊடாக இவ்வாறான சம்பவங்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன இவற்றை தடுப்பதற்காக பெற்றோர்களுக்கு சில அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருவதாக அம்பிகை பாலன் மேலும் தெரிவிக்கின்றார் அவர்களிடம் ஒன்று பெற்றோருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் நாங்கள் பெற்றோர் தான் அவர்களை எதிர்காலத்தில் பாதுகாக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது ஒன்று அவர்களுடைய அறியாமையா இருக்கலாம் ஒன்று அவர்கள் என்ன சூழல் அந்த அவர்கள் அகப்பட்ட தான் அவர்களுக்கு அப்படியான பாதிப்புகளுக்கு அவர்கள் உட்பட்டார்கள் ஆகவே அவர்களோடு பாதிக்கப்பட்டவர் என்ற நிலையில பெற்றோர் அவர்களை இனியும் பாதிக்கவாத வகையில் அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நாங்கள் எடுத்து கூடுறோம் மற்றது அவர்களுக்கான சிகிச்சைகள் உடனடியாக சிகிச்சை வழங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கான சிகிச்சை வழங்குவதற்கான உரிய நடவடிக்கைகளை கூட நாங்கள் மேற்கொண்டு வந்து வரோம் இதேவேளை வவுனியா பெண்கள் அபிவிருத்தி நிலையம் பெண்களை மையப்படுத்தி பல்வேறு திட்டங்களை நலன்புரி நிலையங்களில் முன்னெடுத்து வருகின்றது அந்த வகையில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை குறைப்பதற்காக வீதி நாடகங்கள் கருத்தரங்குகள் துண்டு பிரசுரங்கள் விநியோகிப்பதன் ஊடாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இதனூடாக மேற்கொள்ளப்படுவதாக பெண்கள் அபிவிருத்தி நிலையத்தின் தலைவி திருமதி இந்திராணி மகாலிங்கம் குறிப்பிடுகின்றார் சிறு வயது திருமணங்களை நாங்கள் தடை செய்ய வேணும் சின்ன பிள்ளைகள் வந்து குறைஞ்ச வயசுலேயே திருமணம் செய்து இருக்கிறத நாங்கள் தடுப்பதாகவும் மற்றது இந்த வீட்டு வன்முறைகளை வந்து குறைக்கிறது தொடர்பாகவும் மற்றது பெண்கள் வந்து சுயமாக அவர்கள் குளிக்கிறதுக்கு மிளகுடங்களை பாவிக்கிறது போன்ற விடயங்கள்ல வந்து ஒரு தனி தன்மை கிடைக்க வேணும் என்றதும் நாங்கள் கூட அந்த விஷயங்களை பார்க்குறோம் இளவயது திருமணங்களில் ஈடுபடுவோருக்கு திருமதி இந்திராணி மகாலிங்கம் வழங்கும் அறிவுரைகள் அறிவுரை என்று சொல்லும்போது இந்த சின்ன வயசுல திருமணம் செய்யறதால அவர்களோட உடல் நிலை பாதிக்கப்படுறது அல்லது அவர்கள் எதிர்காலத்துல அது வந்து கூடுதலா விவாகரத்துக்கு போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய வர்றதை நாங்கள் அவதானிச்சு நாங்கள் அதனுடைய அந்த விடயங்களை வந்து அந்த மக்கள் மத்தியிலேயான கருத்தரங்கள் அப்படியானதுனூடாக தான் சொல்லி எடுத்து வச்சு வந்து வர்றோம் இளவயது திருமணங்கள் தனிப்பட்ட நபரையும் சமூகத்தையும் பாதிக்கக்கூடிய விடயமாகும் எனவே இவ்வாறான விடயங்களிலிருந்து பாதுகாப்பை பெற வேண்டியதும் அவசியமாகும் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த நாங்கள் கடலுக்கு செல்கின்றோம் கடலோட போராடி நாங்கள் எப்படியும் கரைக்கு திரும்புகிறோம் ஆனால் எத்தனை பெண்கள் வாழ்க்கை போராட்டத்தில் துன்புறுத்தப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறாங்க அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கலாமா அதுக்குரிய எதிர்ப்பை நாங்கள் கட்ட வேண்டும் அது என்னுடைய கடமை என்னுடைய பேர் முகமது ரஷீத் நான் ஒரு மீனவன் மாற்றத்தை ஆண்களும் ஏற்படுத்தலாம் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்போம் ஆலோசனைகளுக்கு நான்கு எழுநூற்று பதினெட்டு ஐநூற்று எண்பத்தைந்து அடுத்து வருவது மனித உரிமைகள் குறித்த ஒரு பார்வை விழிப்பு நாம் மனிதராக பிறந்த காரணத்தினால் அடிப்படையான விட்டு கொடுக்கவியலாத மறுக்க முடியாத உரிமைகள் சில எமக்குண்டு சாதி மதம் பால் இனம் பிரஜா உரிமை என்பவற்றிற்கு அப்பால் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரித்தான அடிப்படை உரிமைகளை எடுத்து கூறும் விதமாக உங்கள் உரிமைகளுடன் உங்களை சந்திக்கின்றோம் இடம்பெயர்ந்தோர் உரிமைகள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்த ஒவ்வொருவரும் இடம்பெயரும் உரிமையும் தம் வசிப்பிடத்தை தெரிவு செய்யும் சுதந்திரமும் உடையவராவர் குறிப்பாக உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் முகாம்களில் அல்லது ஏனைய குடியிருப்புகளில் சுதந்திரமாக நுழையவும் வெளியேறவும் உரிமையுடையவர்களாவர் விழிப்பு தொடர்கின்ற அம்சம் ஒரு இனிய இலக்கிய படைப்பு சொல் நதி இடர்சூழும் பொழுதுகளில் வன்மம் தீயுமள நிற்கதியானவர்களாய் ஆக்கப்படுகின்ற பொழுதுகளில் ஆறா அமைதியின்மையுள் தத்தளிக்கிறது கவிமனது பெருநிசப்தம் தனிமை துயர் போர் விதிக்கும் வாழ்வின் இன்னோரன்ன கொடுமைகளை கையிற நிலையோடு பாடும் ஒரு கவிதை இன்றைய சொல்நதி பகுதியில் இடம்பெறவிருக்கிறது எட்வர்ட் கொச்பெக் என்ற ஸ்லோவீனிய கவிஞருடைய கவிதை இது மூன்றாவது மனிதன் இலக்கிய சிற்றிதழின் பதினாறாவது இதழில் மணி என்பவரின் மொழிபெயர்ப்பில் வெளியிடப்பட்டது திகில் இறந்த கிராமத்தின் நடுவே தீயணைந்த பின் இன்னமும் சூடாராத சுவரைச் சாய்ந்தபடி இரவில் நான் நிற்கிறேன் தொட்டியினூடாக நீரூற்று பாய்கிறது வெறிகொண்ட பூனை நிலவின் மேலாக தவழ்கிறது தனிமை தொடர்ந்து ஒலிக்கிறது நிர்ச்சலனம் ஓங்குகிறது நிலைத்திருக்கவும் விழுந்து விடாமலும் முயன்றபடி நிற்கிறேன் திகில் என் அமைதியை மாய்க்கவும் என்னை செவிடாக்கவும் திணறடிக்கவும் முனைகிறது சுவரெதிரே வயலட் பூக்கள் ஆப்பிள் மரத்தின் கீழ் வைக்கோல் நிலவொளியில் நொறுங்கிய கண்ணாடி வாசற்படியில் புல் இதயத்தின் சாம்பல் நல்லது நேர்களே இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவேறுகின்றது நிகழ்ச்சி பற்றிய உங்களது அபிப்பிராயங்களை எமக்கு எழுதி அனுப்பி வையுங்கள் எமது முகவரி மீண்டும் வாழ்வோம் தபால் பெட்டி இலக்கம் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது கொழும்பு மீண்டும் நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நீங்கள் இதுவரை கேட்டது மீண்டும் வாழ்வோம் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியானது யுஎஸ்ஏ அனுசரணையுடன் இன்டர்நியூ ஸ்ரீலங்காவினால் தயாரித்து வழங்கப்பட்டது